அதனால எப்பொழுதும் திடீர் இருக்குது மகிழ்வதே அமாலி தங்க ஆவணிகளும் என்ன மூலம் எல்லாம் வரும் அல்லவா யாரு திருமூலர் எனவேதான் பெருமான் எப்படி வந்தாராம் என்னை தன்னை ஆட்கொள்ள தோல் கொண்ட நீற்றனாய் சிந்தனையை வந்துருக்கும் அப்படி வந்தபடி எனக்கு அப்படி பார்த்தான் தெரியும் பார்த்த உடனே சிந்தனை எல்லாம் அவனை உருக்கிட்டான் எப்படி உருக்கணும் நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானி இதுக்கு ஒரே நம்ம சொல்லவே வேண்டியதில்லை மணிவாசகரே அங்காங்க சொல்லியிருக்க என்ன சிந்தனையை வந்துருக்கி என்று சொன்னார் சிந்தனையை வந்து என்ன மாதிரி உருக்கினார் சாமி நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானி அதனால எனவே வந்து உருக்கும் சீரார் பெருந்துரையான் எந்த ஊருக்காரர் அது எல்லாம் எந்த ஊர் தான் யாரும் ஊரே யாவரும் கேள்வி சாதாரண படித்தவனுக்கே ஒரு பெருமை நான் பெருமானுக்கு எப்படி இருக்காங்க யாதானம் நாடாமால் ஊராமால் இன்னொருத்தர் கொண்டுட்டாங்க அதனால எங்கேயும் இருக்கின்றவன் இங்கே மேலிருக்கின்றவன் சிவன் அவனிவன் தருளி இந்த உலகத்திற்கு வந்து இதோ இந்த சீரார் பெருந்துரையான் இங்க இருக்கிற திருப்பெருந்துறையில என்ன ஆட்கொண்டவன் பந்தம் பரிய பந்தம் பரிய பந்தம்னா கட்டு தலைன்னு அர்த்தம் அதான் பாத்தமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியணி அதே பந்தம் தான் இது பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியணி என்றாரு அந்த பந்தம் பரிய இந்த உலக பிணிப்புகள் எல்லாம் உலக சூழல்வாகிய கட்டெல்லாம் நீங்கும்படியாக பரிமேற்கொண்டான் சாமி அந்த சிவபெருமான் வந்தார் எப்படி வந்தார்னார் அவர் வந்தது எனக்கு தெரியல அப்படியே திருப்பெருந்தோல் வந்திருந்தார் ஆனா எனக்கு எத்தனையோ நன்மை செஞ்சார் ஒரு நாள் குதிரை மேல கூட வந்து செஞ்சார் குதிரை மேல கூட வந்து செஞ்சான் எப்ப எல்லா நடிகளும் குதிரையாக ஆக்கி நேர எங்க போகணும் மதுரைக்கு போகணும் அப்படி மதுரைக்கு போறதுக்கு முன்னால எல்லா குதிரைகளையும் அப்படி வரிசையா நிறுத்தி என்னடா ராஜா அப்படின்னு அப்படின்னு கணச்சது எல்லாம் கொள்ளு போய் வச்சு அப்படி கட்டி தின்னுக்கிட்டே போகணும் ஒண்ணுக்கு உங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னாரு ம் அப்படின்னு அந்த குதிரை எல்லாம் எல்லாம் அதை முன்னால அப்படி அனுப்பிச்சு பின்னால பேர் போனாலாம் இப்படி எல்லாம் போனானே பரி மேற்கொண்டான் பரினா குதிரை அந்த குதிரை மேலும் கூட எனக்கு அருள் செய்தான் அவன் தந்த அவன் அடியனுக்கு வழங்கியருடைய அந்த மீரா ஆனந்தம் பாடுதுங்கானம்மானாய் அவன் கொடுத்த அந்த இன்பம் இருக்கிறதே மற்ற இன்பத்துக்கெல்லாம் ஒரு எல்லை உண்டு ஆனா பெருமான் வழங்குகிற அந்த இன்பத்திற்கு எல்லை இல்லை எங்க சொல்றான் ஆராத இன்பம் அருளும் அலை நீ எங்க போனாலும் சிவபிராணத்தில் போகணும் ஆராத இன்பம் அது எப்படிப்பட்ட திவிட்டாத இன்பையா அவன் கொடுத்துக்கிட்டே இருந்தான் நானும் சாப்பிட்டுட்டே இருந்தேன் ஆராத இன்பம் இங்கே அந்த நிலா ஆனந்தம் ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லால் வேறுபடுகிறது இது இறுதி இல்லாத இன்பம்னாரு அது ஆறாத இன்பம்னா ரெண்டும் பொருள் உண்டுதான் அந்த மீரா ஆனந்தம் என்னம்மா இப்படி நம்முடைய மாதவர் பெருமானுக்கு இது மாதிரிலாம் சிவனமணி வந்தருளி அவர் எல்லைக்கு வந்து இறங்கி தோல் கொண்ட நீத்தனாய் வந்து இப்படி எல்லாம் ஆண்டா கொண்டு ஆண்டு கொண்ட ஆனந்தத்தை நாம் எல்லாம் பாடுவோம்படி எங்கே காய் போகணும் மேல அப்படின்னு அப்படி போட்டா அது பாட்டு காய் வருது பாடுதுங்கானம்மானாய் என்று அந்த பெண்பாலாருடைய விளையாட்டு வகையில இந்த அருமையான இன்பத்தை எல்லாம் வைத்து சொல்லுகிறார் இல்லைங்களா இப்படி ஒரு பாட்டுலாம் எங்க இருக்குது திருமுறையில் தான் இருக்கிறது வான் வந்த தேவர்களும் வான் வந்த தேவர்களும் வந்தன வானிலிருந்து வந்தன்னு அர்த்தம் எனவே மேலிருந்து வந்த தேவர்களும் மாலையனோடு இந்திரனும் முன்ன சொன்ன திருமால் அயன் எல்லாருமே கான் நின்று வற்றியும் புற்றெடுந்தும் காண்பறியதான் தான் அவர்களெல்லாம் கான் நின்று எங்க நேபாளம் அது மாதிரி இடத்துக்கு பெரிய காட்டுக்கு தனியா போறது போன யாரும் அங்க பிறர் பார்வைப்படாது நம்ம நேபாளம் தாண்டிட்டா ஒரு ஒரு ஒரு நூறு கிலோமீட்டர் உயர்ந்து போயிட்டோம்னு சொன்னால் திரும்ப மானசரோவர் போகிறதுக்கும் சரி அதுக்கு மேலே கைலாயம் போகிற போதும் ஒருவரே காண முடியாது புல் பூண்டு தான் காணலாம் இவ்வளோ நீளமாக அப்படியே படந்து படந்து இருக்கும் அந்த காட்டில் இல்லைங்களா அது தவிர வேறு இருக்காது எங்கேயாவது காட்டு எருமை வரும் உடம்பெல்லாம் மயிறு இப்படியே பார்க்கும் நம்ம போகிற ஜீப்பெல்லாம் பார்க்கும் பார்த்துட்டு இப்படி இப்படிங்கும் பொக்குன்னு பறந்து ஓடி ஓடிவிடும் அவ்வளோதான் வேற வேற யாரும் இல்லை அந்த மாதிரி காட்டில் போய் உட்காருவோம் ஏன்னு கேட்டால் அப்படி காட்டினாதான் போய் உட்கார்ந்தாதான் அவருக்கு யாரும் தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க இப்போ இந்த மாதிரி நாட்டில் போய் திருவண்ணாமலையில் இது மாதிரி ஒரு இடத்துல போய் உட்காந்தோம்னு சொன்னால் ஏய் யாரோ ஒரு சாமிப்பா காலையில் வந்து உட்கார்ந்தது மத்தியானம் வரைக்கும் எந்திரிக்கல தாவண்டா சாமி சாமி கொஞ்சம் காப்பி குடிக்கிறீங்களா கொஞ்சம் இது குடிக்க கேட்டு விடுவோம் இப்படி சில பேர் உபசரணம் பண்ணணும்னு இருப்பான் இன்னுங்கள் ஆளு பூஜை பண்ணுதான் பூஜை என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்குது அல்லவா இதெல்லாம் நடிப்புடா இந்த நாலு பேர் சொல்லுவாங்க நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடையுது நாலு பேர் இப்படி சொல்லுவாங்கிறது இன்னைக்கு இல்லை என்னைக்குமே இருந்திருக்கு அதனால கவலைப்படப்படாங்கிறது இப்போ கோயிலெல்லாம் இப்போ அருமையாக தெரியலாம் அணிஞ்சு படிக்க போகிறங்க நாலு பேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்க நாலு பேர் வாரியா கொடுத்து வச்சு ஒரு காலில் போகிறாருன்னு அப்படின்னு நாலு பேர் சொல்லுவான் இன்னும் நாலு பேர் இது நேரம் இன்னைக்கு வேணா கைலாசத்துக்கு போக போகுது இல்லவே ஒரு நீவருக்கு தான் அங்கே கைலாசத்தை காட்ட போகிறான் என்னமோ அழையுதுக்கு அப்படின்னு சொல்லுவான் மணிவாசகர் எல்லாம் சொல்லும்போது நம்மளை எவன் சொல்ல மாட்டானா தல்லு எவ்வொரு தீமையும் மேற்கொள்ளார் கருமமே கண்ணாயினா அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு அதனால சில சில காரியத்தை தொடங்கணும்னு சொன்னா யார் எதை சொன்னா அதுக்கு கவலைப்படக்கூடாது நம்முடைய காரியம் நிறைவு பெறுகிற வரைக்கும் அதிலேயே கண்ணுங்க வேண்டும் ஆனா அந்த எடுத்துக்கொண்ட காரியம் உண்மையாக நல்லதாய் யாருக்கும் தீங்கு தராததாய் இருக்கணும் அது ஒன்று சத்தியம் இருந்துட்டுன்னா அதை முடிக்கிற வரைக்கும் பரவத்தி கொண்டு அதனால இப்படியெல்லாம் இந்த இவருக்கு வருகின்ற பொழுது கான் நின்று வற்றியும் ஆனால் இந்த தேவர்கள் மற்றவங்களா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி காட்டுல போய் நின்று பற்றியும் பற்றினா பல நாட்கள் உணவு இல்லை அப்படியே தவங்க இருக்கிறாங்க ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி அப்படி இருந்தா தானே தவம்னு பேரு அது மாதிரி அந்த ஊனினை உருக்கி அப்படி பண்ணிருந்தாங்களாம் அப்படி கூட இன்னும் சிலர் அப்படியே தன்னை அசையாம நிக்க கரையாலெல்லாம் பார்த்துதான் ஏதோ மரம் மட்டும் தான் அப்படி இருக்கும் அசையாம இருக்கும்னு சொல்லிவிட்டு மரத்துல எப்படி அதெல்லாம் அப்படி இது கட்டுது அது மாதிரி இது மாதிரி அந்த அப்படியே அந்த மண்ணெல்லாம் சேர்த்து சேர்த்து அப்படியே புத்தா வந்துட்டு தான் இந்த புத்து மூடி கூட ஆனா இவங்க அந்த நிட்டையிலிருந்து கரையிலையா அப்படியானா எப்படிப்பட்ட மனம் ஒரு நெறிய மனம் ஒரு நெறிய மனம் முதல் பாட்டிலே சொல்லிவிட்டார் ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த பெருநெறிய தமிழ் என்று சொன்ன தேவாரமெல்லாம் எப்படிப்பட்ட எப்படி பாடினாங்க பெருமானையே எண்ணியவர்களா இருந்து பாண்டது ஒரு நெறிய மனம் வைத்தவர்கள் பல நெறிய மனம் வைத்தா ஒன்றிலையும் இப்ப நீங்க இப்போ கூட பாருங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து ஐந்தாறு நாள் ஆகுது இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்க போறாங்க இவங்களுக்கு வீட்டு சிந்தனை வச்சுங்க என்ன பண்ணாலும் தெரில அந்த பெரியவாப்பா என்ன பண்ணாலும் தெரில ராத்திரி கதவை மூணு நாளாக தெரில நல்லா பூட்டணும் எங்கே வேணும் இந்த புத்தி இருந்ததுன்னா இங்கே எங்கே அவளுக்கு ஒன்றும் இன்பம் வராது தள்ளு எல்லாம் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றறிஞ்சது வந்துட்டோம் அந்த சிந்தனை இருந்ததுன்னா இங்கே வந்து இவ்வளோ இன்பமாக இருக்க முடியாது <laughs> முடியாது அந்த சிவகாசியில ஏறின உடனே அதை மறந்து தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாளி அப்பதான் அந்த இன்பம் வரும் அதனால் அப்படி எல்லாம் என்ன செய்வாரலாம் தான் நின்று வற்றியும் புற்றெழுந்தும் சில பேர் மேல அப்படியே புற்றெல்லாம் எழுந்து மேல கரையான் போயிருக்குமா ஆனாலும் தன்னை மறந்திருப்பாங்களாம் தான் அப்படிப்பட்ட பெருமானாக்கு இந்த பெருமான் எத்தனையோ அந்த திருமால் எத்தனையோ இந்திரன் எத்தனையோ பிரம்மன் அப்படி பல ஆண்டுகள் பல இடங்களிலே பலவாறாக இருந்து இப்படியெல்லாம் பெற்றும் காண முடியாத அந்த இறைவன் கேவலம் அடியேன் பொருட்டு தனக்காக என்ன செய்தாராம் தான் வந்து நாயேனை எது போலனர் தாய் போல் தலையளித்திட்டு வந்து திருப்பெருந்தூரில் கருணை செய்து கூட வா வா இந்த எடுத்துப்பா என்று கொடுத்து இல்லையா தாய் போல்த என்னடா ராஜா நான் முன்னே பிடிச்சு உட்காந்துருக்க இப்பதான் வர்ற வாட வாட சீக்கிரம் பாவம் நடந்து வந்தியாட கால வலிக்குதா அப்பா அப்பா உட்கார் உட்கார் என்று சொல்லிட்டு தாய் போல் தலையணித்திட்டு யார்ப்பா செய்வா யார் செய்வா அந்த தாய் தான் செய்வான் வேற எந்த தாய் செய்ய முடியும் அதனால தாய் போல் தலையளித்திட்டு பெற்ற தாய் எப்படி பரிவாக அழைத்து எல்லாம் சொல்லுவாங்களோ அது போல தலை பெய்து தலையளித்திட்டு ஊன் வந்து உரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து என்னது ஊன் வந்து உரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து அப்படின்னு இந்த ரோமம்னா மேல இருக்கிற அந்த மயிர் அதானது அப்படியே வந்து மயிர் கூச்சலிடுதான் அது கூச்சலிடுவது இங்க வெளி மட்டும் அல்லவான் உட்பகுதியில கூட அது மாதிரி உள்ளே உயிர் பெய்து என்னன்னா தன்னையே முழுமையா மறக்க செய்து அந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சி என்ன உணர்ச்சி எங்கே இருக்கின்ற இறைவன் ஒண்ணுக்கும் தகுதியில்லாத தன்னை நம்மை இப்படியெல்லாம் செய்கிறானே அப்படின்னு நினைக்கும் போது அந்த அந்த மயிர்கூச்சல் வந்துடுதான் அல்வா அந்த மயிர்கூச்சல் ஏற்பட தலைப்பில் உயிர் பெய்து தேன் வந்து அமுதின் தெளிவின் ஒளி வந்த வான் வந்த வார்களே பாடுதுங்கானம்மானாய் தேன் வந்து அமுதின் தெளிவின் ஒளி வந்த தேனும் அமுதம் அப்படியே சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த இன்பம் ஆனா அவன் அவனுடைய காட்சி ஒளி வந்த நல்ல அப்படி ஒளிமயமாக இருந்தானான் அப்படிப்பட்ட ஒளியாக எழுந்தருளி வந்த பெருமான் எனக்கு இப்படியெல்லாம் செய்தான் அந்த வான் வந்த வார்களே பாடுதுங்கானம்மானாய் வான் வந்தன வானி நின்றும் வந்தன் ஒரு பொருள் இன்னொரு பொருள் இந்த வான் போன்று இருக்கிற என்னுடைய நெஞ்சத்தில் வந்த அந்த திருவடியே நீங்க பாடுங்கம்மா என்று சொல்ற எனவே மற்றவற்றெல்லாம் புற்றாக இருந்தும் அந்த வற்றியும் உடம்பெல்லாம் வற்றி போயும் கூட காண முடியாத பரம்பொருள் இந்த கேவலம் ஏழையேன் பொருட்டு தாய் போல் வந்து தலையளித்தெட்டு இவையெல்லாம் செய்தான் அந்த கருணையை பாடுங்கம்மா இன்னும் கொஞ்சம் பாடுங்கம்மா நல்லா பாடுங்கம்மா என்றெல்லாம் சொல்லி அப்படி பாடுவதாக இங்கே காட்டுகிறார் இந்த அருமையான பெண் அப்போ அதுல பெரும்ப நான் சொல்லியிருக்கிறேன் திருவாசகம் முழுதும் என்ன இருக்குன்னு ரெண்டு செய்தி எங்கேயோ இருக்கின்ற இறைவன் எளிவந்து தனக்கு அருள் செய்தான் அப்படி வழிவந்து அருள் செய்தவனுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்ன கைமாறு செய்ய முடியும் தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கர ஆர்கோலோ சதுரர் அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் இந்த பாடல் அவர் பாடினார் நாம தினமும் பாடணும் இந்த பாட்டை எப்ப தெரியுமா எப்ப பூஜை எடுத்துக்கிட்டு பூஜை எல்லாம் செய்த பிறகு மீண்டும் அந்த திருமேனி முன்னால இந்த பாட்டை சொல்லணும் இந்த பாட்டை இது தந்தது உன் தன்னை பரம்பொருளே நான் பிடிச்சு வச்சிருந்த சந்தனத்துல இதுவரைக்கும் எழுந்தருள் இருந்து எனக்கு அருள் செய்த தந்தது உன் தன்னை ஆனா அடியனை கொண்டது என்னை அடியவனாக கொண்டாய் ஆனா நீ உன்னை தந்த நான் என்ன எடுத்துக்கிட்டேன் ஆனாலும் உன்னால் அந்த முந்தில்ல ஆனந்தம் பெற்றேன் நீ இந்த மாதிரி சந்தன திருமணில் எழுந்தொழி வந்து எனக்கு இந்த ஒன்னரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்ததுனால நான் எவ்வளவோ இன்பத்தை அடைஞ்சேன் எப்பா இப்படி எழுந்தொழி வந்த உனக்கு என்னால என்னப்பா பயன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் இதான் இதைத்தான் சொல்லணும் பூஜை முடிவில் எல்லாம் செய்த பிறகு அந்த திருமேனியை நோக்கி இது சொல்லணும் பெருமானி நீ என்னுடைய அடியனுக்காக நீ எழுந்தொள்ளி வந்த அப்படி எழுந்தொள்ளி வந்ததுனால நான் விடவோ இன்பத்தை பெற்றேன் இந்த பாவி என்னிடத்திலிருந்து நீ என்னப்பா இன்பம் பெற்ற ஒண்ணுமில்லையே அது உன் கருணை அல்லவா சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான் திருப்பெரும் துறையுரை சிவனி எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய் என பின்னால் அந்த திருமேனியை அந்த உள்ளத்துல அப்படியே ஒடுக்கிக்கணும் சிவபூஜை செய்துட்டு அதனால அதுக்கு ஏற்ற பாடல் இது எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய் நான் என்ன செய்ய முடியும் யான் இதற்கு இளங்கோர் கைமாறு இந்த நாயை நான் என்ன செய்ய முடியும் உனக்கு கைமாறு கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என்ன ஆற்றும் கொள்ளோ உலகு திருவள்ளுவர் அருமையா மழை பெய்தது எங்க பார்த்தாலும் ஏரியெல்லாம் நிறைந்திருக்குது நிறைந்து எல்லாம் மழை பெஞ்சிருக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அதுக்கு என்ன திரும்ப செய்ய முடியும் என்னமோப்பா பகவான் அருள நல்லா மழை பெஞ்சது போங்க ஏரியெல்லாம் ரெண்டு இந்த தரங்க சென்னைக்கு இன்னைக்கு தண்ணீர் பஞ்சமே கிடையாதுங்க கர்நாடகாவோட ஒரு சொட்டல்ல ஒரு குட்டு கூட தர வேண்டியதில்லை நீங்களும் முடியும் என்று சொல்றோம் ஆனால் அந்த வானத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும் கைமாறு செய்ய முடியுமா அது போலத்தான் செய்ய முடியாது இந்த பாட்டை பெரும்பாலும் இந்த சிவபூஜை நிறைவிலே சொல்லுவது பழக்கம் இல்லைங்களா அவருக்கு தந்த ஆனந்தம் அது நமக்கு தந்த ஆனந்தம் இது அப்படி எனவே அடுத்த பாருங்க கல்லா மனத்து கரைப்பட்டனாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி கல்லா மனத்து கடைப்பட்டனாயேனி இது ரெண்டு விதமா உரை செய்வாங்க கல்லாம் மனம்னு சொல்லுவாங்க கல்லா மனம்னா கல் போன்றிருக்கும்படியான மனசு என்று இன்னொரு மனசு கல்லாமனம் படிக்காத படிக்காது அப்போ படிக்காத என்ற ஒரு பொருளும் உண்டு கல் போன்ற மனம் என்ற ஒரு பொருளும் உண்டு ரெண்டும் சொல்லலாம் கல்லாம் அனைத்து ஆனாலும் இங்க என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா படிக்காதன்னு சொல்றதுதான் சிறப்பு ஏன் பின்னால வருது கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தடித்து வினை கடிந்த வேதியணி என்று பின்னால அந்த கல்லு வர்றதுனால முன்னால இருக்கிறது எப்படி படிக்கலாம்னா கல்லாம் என்று சொல்லாம கல்லாமனத்து படிக்காத மனமுடையவன் உடனே இப்படி கேட்ட உடனே ஒரு ஆராய்ச்சி பண்ணோம்னா பிஹெச்டி பையனா இருந்து ஐயா மணிவாசகர் மாண்டு மிக அமைச்சராக இருந்தார் அப்படி இருக்கும்போது எப்படி படிக்காதவரா இந்த காலத்துல இருக்கலாம் படிக்காதெல்லாம் வந்துட்டு ஆனா அந்த காலத்துல மிக அமைச்சராக வர முடியாது சார் கேட்டாங்க ஆ அது சிறுவப்படுத்தி கொண்டது ஒண்ணு இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா கல்லாமணம்ங்கிறதுக்கு உண்மையிலேயே ஒரு உரை என்ன அவரே நினைச்சிருப்பாரு கேட்டா ஆகவே மெய்ப்பொருளை உன்னை அடைதற்குரிய அந்த அமைப்பு அது அறியாத மனம் இதுவரைக்கும் நான் மற்ற நூல் படிச்சிருக்கலாம் சொல்லாமியமா அதெல்லாம் கேட்டேன் உன்னை கல்லாது உன்னுடைய அருளை நினையாது அப்படிப்பட்ட கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனி என்ன சொல்லலாம் அதனால என்ன தெரியும்னு கேட்டா இது வைத்துக்கொண்டு மணிவாசர் படிக்காமல் இருந்தார்னு சொல்லக்கூடாது ஏன் கற்றார யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் தூக்கி போடணும் அடாராடா பார்த்தீங்களா கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் படிக்காத பல்கலைக்கழகமே இல்லை இவர் பல்கடல் சுவாமி நம்ம அழகப்பாவில் அதெல்லாம் அங்கே ஒரு டாக்டர் வாங்கியிருக்கிறேன் சென்னை அங்கே ஒரு டாக்டர் வாங்கியிருக்கிறேன் அண்ணாமலை அங்கே ஒரு டாக்டர் வாங்கியிருக்கிறேன் நேற்று வந்த மனோன்மணியும் அங்கேயும் ஒரு டாக்டர் வாங்கியிருக்கிறேன் சிவ சிவ இப்போ இருக்க யூனிவர்சிட்டியில் பக்க சமீபத்தில் வந்தது மனோன்மணியம் திருநெல்வேலி யூனிவர்சிட்டி தான் ஏன்னா அண்மை காலத்தில் வந்தது அப்போ சாமி எல்லா யூனிவர்சிட்டிலையும் டாக்டர் என்ன எல்லாம் வாங்கி எல்லாம் போட்டு படிச்சு அங்கே வச்சு மூலையில் போட்டுருக்காங்க அவன் என்ன பண்ண போகுது ஆமா இப்ப அவர்லாம் பெரிய ஞானி அப்படி சொன்னார் இப்ப எங்க மாதிரி இருக்கவங்களுக்கு கூட போன பொங்கலுக்கு நம்ம வந்து பேர பையன் தாத்தா அவங்க இந்த டாக்டர் டிகிரி ஆட்டிருக்கு கீழே கிடக்குன்னு அட நெருப்புல போடுறாங்க ஏன் என்ன பண்ண போறேன் இன்னுமே நான் என்ன பண்ண போறேன் அன்னைக்கே நான் ஒண்ணுமில்ல ஒன்றும் இல்லை ஏன்னா இயல்பாகவே இருந்துட்டா வந்தபோது மேலே வந்துட்டு வந்தான் அது வந்ததுனால என்ன சில டாக்டர்களை வேணா உருவாக்கலாம் பிஹெச்டி தான் அவன் வந்து அந்த ஆராய்ச்சி இப்போ பண்ணணும் அவங்ககிட்ட தான் பண்ணணும் இருக்குது என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அதுக்கு வேணும் இப்போ எங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் இந்த சாதாரண தாளுக்கும் அதுக்கும் ஒன்றும் வேற்றுமே இல்லை ஏ கொண்டு போறா உடப்புல அப்படின்னு இல்லை தாத்தான் அதை என்னத்தை பண்ண போற போ இருக்கிறோம் <laughs> இப்படி சாதாரண ஒண்ணுமே தகுதி இல்லாத நமக்கே ஒரு தகுதி இல்லாத அவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க அதனால கல்லாமணம் என்பது நின்னை கல்லாத நின்னையே அடைய வேண்டும் என்பது இதுவரை கல்லாது இருந்துட்டு அந்த கல்லாமணத்து நீ அதுலயும் ரொம்ப கடைசியாக இருக்கிற அடியவனை என்ன செய்தாய் வல்லாளன் ஏசாமி அவ்வளவு கீழே இருந்தா உங்களை எப்படி கரையேற்ற முடியும்னாரு ஆமா நீங்க ஓரளவாவது பையனுக்கு ஒரு தகுதி இருந்தாதான் அவனை நீங்க மேல கரையேற்றலாம் நீங்க என்ன சொல்லியும் எதுவுமே இல்லாம ஒரே நிறுத்த குறிச்சா என்ன பண்ணுவீங்க எந்த வாத்தியாரா இருந்தாலும் ஏ அவ்வளவுதான்டா உனக்கு தலையெழுத்து ஒரு பொட்டி கடை வைடா அந்த கதை சொல்றது இப்ப அது வைக்கிறதுனா அதுக்கும் ஞாயிறு வேணும்னு பொட்டியோட வச்சுட்டா போதுமே பேத்துட்டு போடுவாங்கனாலும் அதனால <laughs> பொட்டியோட வைக்கணும்னாலும் அதுக்கும் ஒரு சிறு தகுதி வேணும் அதுக்கு ஒரு பயவாரம் பண்ண தெரியும் தெரியும் அப்படி சொல்லது உண்டு அந்த காலத்தில் ஒன்றும் இல்லைன்னா ஒரு பொட்டி கடை வைடாப்படா அதை கொண்டு ஏதாவது பொழைச்சிக்கப்போ அப்படின்னு இல்லைன்னா ஒரு மாடு வாங்கிக்க மேய்ங்கிறது இப்படியெல்லாம் சொல்லுவோமே அது போல இருக்கிற அமைப்பை பார்க்கிறோம் அதனால் இங்கே சரி அப்படிப்பட்டவனை இந்த நம்ம இந்த மாதிரி இருக்கிற வாத்தியாரெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அந்த வாத்தியார் வல்லாளன் அறத மக்கு அப்படிப்பட்ட பையனை நம்முடைய குருநாதர் என்ன பண்ணாராம் வல்லாளன் அவ்வளவு மக்கா இருந்தா கூட இந்த ஆசிரியன் ஞான ஆசிரியன் என்ன செய்வானா அப்படியே மேல கொண்டு வந்துடுவாராம் அதான் வல்லாளன் அவன் எல்லாம் கைவிட்ட கூட சொல்றமில்ல சில டாக்டர் கைவிட்ட கே சார் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க பாருங்க லண்டன்காரர் வந்து சேர்த்து விட்டாரு ஆனா லண்டன் வந்து வல்லாளன் அது மாதிரி <laughs> எல்லா டாக்டரும் ஒன்றும் இன்னுமே சரி வராது சார் தீர்ந்த பாடம் இல்லை தெளிஞ்ச பாடம் இல்லைன்னு அதை போய் இவர் தெளிஞ்ச வைப்பார் வல்லாளன் சார் அவங்க மூவரி கொடுக்கன்னாரு தென்னன் எல்லாம் நம்ம நாட்டு ஆளுதான்ப்பா அப்படின்னாரு நம்ம நாடுன எங்க சாமின்னாரு பெருந்துறையான் நம்ம திருப்பெருந்துரைப்பா அப்படிங்களா எப்ப எல்லாரும் கைவிட்ட கேச கூட இவர் வந்து சரிப்படுத்திடுவார் இல்லைங்க ஆமாப்பா நம்ம திருப்பெருந்துரை என்ன வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் சாமி உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களே என்ன கொடுத்தாங்க பிச்சேற்றி என்ன பிச்சைனர் பிச்சுன்னா பித்துன்னு அர்த்தம் என்ன பித்துனர் இறைவனை தவிர வேறு எதையுமே நினைக்காதவாறு செய்துட்டான் பெருமானி பெருமானி பெருமானி இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று அவனையே நினைக்கும்படியான அந்த நினைச்சு எங்கேயாவது சாப்பிடும்போது கூட ஒரு சாப்பாடு ஒரு இட்லி ஒரு பக்கத்தில் எடுத்து போது கூட சட்னி வேணுமா சார் சாம்பார் வேணுமான்னு சொன்னோடனே எது வேணாலும் போடும் சிவ சிவா அது எது வேணா எங்க சிவசிவா போகுதே தவிர இட்லியும் சாம்பாரும் அவங்க தான் இருக்குது அப்படி அப்படி வச்சுக்க அந்த பிச்சேற்றி தன்னையே நினையுமாறு செய்தாராம் அதான் பிச்சேற்றி பிச்சேற்றி ஆனா இவ்வளவு பெரிய ஒண்ணுமே தெரியாதால இவ்வளவு தூரம் பெருசா வச்சிருந்தாருன்னா எதை போலன்னாரு எல்லாருக்கும் வழங்கணுங்கிறதுக்காக சொன்னார் கல்லை பிசைந்து கனியாக்கி தம்பி கொஞ்சம் காயா இருந்ததுன்னா இப்ப இதெல்லாம் நல்ல காயல்ல நல்லா பழுத்தது <laughs> இதெல்லாம் காயல்ல கொஞ்சம் காயா இருந்துன்னு வச்சுன்னா என்ன பண்றது இப்ப கூட பழம் கூட பாருங்க இப்ப கூடுமான வரைக்கும் பழுத்த பழம் வாங்க தெரிய மாட்டேங்குது இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இல்லை அவன் சொல்லுவான் இது வேணாலும் கேட்டுருவான் ஏ வந்து கொஞ்சம் கனிவா இருக்குன்னா நல்ல கனிவு தம்பின்ட்டுருவான் கொஞ்சம் காவட்டுன்னா அதே காவட்டுன்ட்டுவான் இவன் காவட்டா கனிவான்னு பாக்குறதுக்கு அங்கே இல்லை என்னடா அப்படி வாங்கிட்டு வந்திருக்கேப்பாரு அவன் தான் சொன்னான் அவன் எல்லாம் தலை தலை கட்டுறது தானே அவனுக்கு முடியும் அல்லவா வந்தவன தலையில கட்டி விடணும் இல்லைங்களா அது எப்படி இருந்தாலும் சரி அப்பதான் அவன் தான் வியாபாரம்னு அர்த்தம் இல்லைங்களா கேட்ட உடனே தம்பி இது ரெண்டு நாள் ஆகும் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லுவானா அவ்வளவு நாணயமா இருக்கிற ஆடெல்லாம் உண்டா கிடையாது <laughs> அப்படி போடும் அதனால இங்க கல்லை பிசைந்து கனியாக்கி என்னது கொஞ்சம் முக்கா பழம் அதுவா இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேணா அப்படி வேணா கொஞ்சம் அப்படி கனியப்படுத்தலாம் ஒரே கல்லு அந்த கல்லை கொண்டாந்து கொடுத்து ஐயா இதை வந்து எனக்கு அப்படியே சாத்துக்குடி ஆக்கி கொடுங்கன்னு எவன்தான் முடியும் முடியாது ஆனால் எங்கள் பெருமான் அந்த பாறாங்கல்லாக இருந்தால் கூட அதை சாத்துக்குடியாக அதை ஆப்பிளாக அதை ஆரஞ்சாக அப்படி பண்ணுவான் வரான் கல்லை பிசைந்து கனியாக்கி என்ன செய்தான் தன் கருணை வெள்ளத்து அழுத்தி தன்னுடைய கருணையாகிய பெருவள்ளம் அதுல ஒரு அழுத்த அழுத்தினாராம் எனவே இங்கேயும் கனியாகவும் செய்து அந்த கருணை வெள்ளத்தினை அழுத்தின உடனே எப்படி இருக்கும் ஆஹா மணிவாசகர் மணிவாசகர் பாடி திருநாவலூர் வன்றொன்ற பதம் போற்றி ஊழிமலை திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி என்றதான் நம்ம வணங்குறமே ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி என்று வணங்குறமே அப்படி வணங்குற மாதிரி ஆக்கினானா எனவே வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடிந்த வேதியனை அப்படிலாம் செய்தாலும் கூட என்ன தெரியினர் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் பொழு புரிந்தார் மாட்டு இந்த மாதிரி இறைவனுடைய பொருள் சேர்ப்புகள் மிக மிக என்ன ஆகும் இருள் சேர் இருவினையும் நீங்கும் நல்வினை தீவனை இருந்த நீங்கனும் அந்த வினை கடிந்து தீவனை நல்வினை ஆகிய இந்த இரண்டையும் நீக்கி வேதியனை அப்படியெல்லாம் அந்த உருப்பட வைக்கின்ற பெருமானை இப்ப எங்கே பார்க்கிறோம் ஏன் நகர்புக்கு நகர்ப்புக்கு சிற்றம்பலம் மண்ணும் அப்படிப்பட்ட எங்க பெருமானி தில்லை நகர்ப்புக்கு சிற்றம்பலமன்னும் ஒல்லை விடையானை இப்பதான் அண்மையில கூட சொன்ன இப்ப சொன்ன சொன்னு தெரியல இல்ல நேற்று சொன்னாட்டுக்கு நேற்றுதான் நெய்வேலியில் நேற்று சொன்னேன் இந்த பெருமான் நம்முடைய நடராஜ பெருமான் தில்லையிலே வந்து புகுந்தவர் என்று நம்முடைய மூவர் பெருமக்களும் சொல்லியிருக்காங்க தில்லையிலே வந்து புகுந்தவரான் அப்படியான அவர் சொந்த ஒரு சார்னார் கைலாயம் கைலாயத்தில் இருக்கிற பெருமான் தான் பார்த்தாராம் எல்லாரும் கைலாயம் வர முடியல பாவம் அப்படி வர்றது என்ன பண்ணுது பாவம் வெள்ள கோயில்ல ரெண்டு ஆண்டுக்கு முன்னால ஒரு ஐந்து பேர் நல்ல அன்பர்கள் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க பாவம் நல்ல அன்பர்கள் சிவபூஜை செல்வர்கள் அஞ்சு பேர் போன போது இரவுல படுத்திருக்கிறாங்க அந்த என்னைக்கு கைலாயம்னு பெரிய இயற்கை அல்லவா இயற்கை தானே அது அந்த மண் அப்படியே மேலே எங்கேயோ அப்படி இது மாதிரி அந்த கொட்டிருக்கு அது ஒரு ஆளு அழுத்தினோடனே அஞ்சு பேருமே ஐவருமே போனாங்க நல்ல அன்பர் நீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராணி கள்ளப்புல குரம்பை கட்டழிக்க வல்லாணி என்று நம்ம திருவாசம் சொன்னாலும் அந்த அஞ்சு ஆன்மாவும் என்ன பாடுபட்டிருக்கும் அந்த நேரத்தில் அந்த அஞ்சு ஆன்மாவுக்கு உறவினராக இருக்கிற வெள்ளை கோயில் இருக்கவங்க ஈரோடுக்காரங்க என்ன பண்ணுவாங்க போனாங்க ஐயா எல்லாம் ஏற்றி விட்டு வந்தோம்யா சென்னையில் போய் ரயில் புறப்படுற வரைக்கும் இப்படி இப்படி இப்படி இப்படின்னு காட்டினாங்கய்யா பாவம் அதனால கைலாயத்தில் போனவங்க அதனால எல்லாரும் போனவங்களாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை அதனால என்னமோ அந்த அந்த ஆன்மா பாவம் அப்படி போயிட்டு தவிர மற்றதெல்லாம் போயிட்டு போயிட்டு பலது நடந்து போனவங்க ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா நாலு தரம் போனவங்க அஞ்சு தரம் போனவங்க ஆமாம் ஆமாம் எல்லாம் பெண்பாளார் பெண்பாளார் பலர் நான்கு முறை போனவங்க எப்படி போனீங்க நடந்தும் போயிருக்கணுங்க நான் ஜீப்லேயும் போயிருக்கணுங்க அப்படின்னு ஆனால் நடந்து போகிறது ரொம்ப சிரமம் ஜீப்பில் போகிறது பரவாயில்ல அஞ்சு நாளில் போயிடலாம் நாங்களாம் ஜீப்பில் தான் போனோம் நடந்து போக வைக்க முடியுது இல்லை அப்படி போனது அதனால ஜீப்லையும் போயிருக்குங்க நடந்து போயிருக்குங்கன்னு நாலு தரம் போனவங்களும் இருக்காங்க அது மாதிரி கைலாயம் என்ன பண்றது அதனால் இந்த இதுக்கோ சொல்ல வந்தேன் கைலாயம் அந்த கைலாயத்தில் இருக்கின்ற பெருமான் அதனால இப்படி வருது ஆகவே பார்த்தாராம் எனவே கைலாயத்தில் இருந்தவர் அங்கங்கெல்லாம் தங்கி இந்த தில்லை நகர்ல போய் புகுந்தார் இல்லை தில்லை சிற்றம்பலமே புக்கார்தாமி நாவுக்கரச ஒரு தாண்டகம் பத்து பாட்டு பண்ணிருக்காரு அப்ப தில்லை சிற்றம்பலமே புக்கார்தாமி தில்லை சிற்றம்பலமே புக்கார்தாமின்னு பாடுறாரு அப்போ எங்க ஒருவருக்கு கையில இருந்தவருக்கு நம்ம ஊர்ல தில்லை தான் பிடிச்சிருக்குது தில்லையில போய் அதான் புக்க திருத்தாண்டகம் என்றே தரப்போடு போட்டிருக்கோம் ஞான சம்பந்தர் புள்ள இல்லவா அதனால என்ன பண்ணி பண்ணிச்சுன்னாரு போற போதில் சொன்னார் ஆடி ஆடினாயினாரு நெய்யோடு பால் தையில் அப்பா உங்களுக்கு தன் தயிரும் பாலும் நெய்யும் அப்படியே தலையில ஊத்தலாம் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன் அபிஷேக பிரியர் நம்ம சிவபெருமான்